திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திரு அவளிவநல்லூர் திருச்சிற்றம்பலம் தோற்றினானியிரு கவ்வே அரக்கன் தன்னை தேற்றுவான் சென்று சொல்ல சிக்கென தவிருமென்று வீற்றினையுடையனாகி வெடுவெடு தெழுந்தவன் தன் ஆற்றலை அழிக்க வல்லார் அவளிவ நல்லூராரே வெம்பினாரக்கரெல்லாம் மிகச்சழக்காயிற்றென்று செம்பினாலெடுத்த கோயில் சிக்கென சிதையுமென்ன நம்பினாரென்று சொல்லீர் நன்மையான் மிக்கு நோக்கி அம்பினாலழிய வைதார் அவளிவ நல்லூரே கீழ்பட கருதலமோ கீர்த்திமையுள்ளதாகீர் தோட்பெருவலியினாலே தொலைப்பன் யான் மலையை என்று வேட்பட வைத்தவாரே விதிர் விதிர் தரக்கன் வீழ்ந்து ஆட்பட கருதி புக்கார் அவளிவ நல்லூராரே நிலை நிலைவலம் வல்ல நல்லன் நேர்மையை நினைய மாட்டான் சிலை வலம் கொண்ட செல்வன் சீரிய கையிலை தன்னை தலைவலங்கருதி போக்கு தாக்கினான் தன்னை அன்று அலை குலையாக்குவித்தார் அவளிவ நல்லூராரே தௌவலியொன்றனாகே தனதொரு பெருமையாலே மெய்வலியுடைய நின்று மிக பெரும் தேரையூர்ந்து செவ்வலி கூர்வீழியார் சிரமத்தான் எடுக்கூற்றானை அவ்வலி தீர்க்கவல்ல அவளிவ நல்லூராரே நன்மை தானறிய மாட்டான் நடுவிலா அறக்கோமான் வன்மையே கருதி சென்று வலிதனை செலுத்தலுற்று கண்மையான் மலையை ஓடி கருதி தான் எடுத்து வாயால் அம்மையோ என்ன வைத்தார் அவளிவ நல்லூராரே கதம்பட போதுவார்கள் போதும கருத்தினாலே சிதம்பட நின்ற நீர்கள் சிக்கென தவிருமென்று மதம்படு மனத்தனாகே வன்மையான் மிக்கு நோக்க அதம்பழத்துருவு செய்தார் அவளிவ நல்லூராரே நாடுமே குழிதர்கின்ற நடுவிலா அரக்கர் ஓடுமேக்கென்று சொல்லி ஊற்றினான் உகிரினாலே பாடுமே குய்வன் என்று பணியனற்றிரங்கள் காட்டி ஆடுமே கரவம் பூண்டார் அவளிவ நல்லூராரே ஏனமாயிடந்தமாலும் எழில் தரு முளறியானும் ஞானந்தானுடையராகி நன்மையை அறிய மாட்டார் சேனந்தான் இலாவரக்கன் செழுவரை எடுக்க ஊன்றி ஆனந்த அருள்கள் செய்தார் அவளிவ நல்லூரே ஊக்கினான் மலையையோடே உணர்விலா அரக்கன் தன்னை தாக்கினான் விரலினாலே தலைப்பத்தும் தகர ஊன்றி நோக்கினான் அஞ்ச தன்னை நோன் பிறவோன்று சொல்லே ஆக்கினார் அமுதமாக அவளிவ நல்லூரே சுவாமி சாட்சிநாயகேஸ்வரர் அம்பாள் சௌந்தரநாயகி அம்மை திருச்சிற்றம்பலம்